சாயிராமனை கண்ணாத கண்டனே விபீஷணங்கு மாமுடி மேவேது கொண்டாரே சாயிராமனை கண்டார கண்டனே காமனும் செங்கமல பூமனும் பணி காமனும் செங்கமல குமரோபண பரந்தாமனையாயிரம் ராமனை கோரண்ட ராமனை கண்டார கண்டனே கடனே மாமுடி மேலே கொண்டானே ராஜ ராமனை கண்டார கண்டனே வெள்ளமான வானர வச்ச மனை புனரே வெள்ளமான வாழற வர்க்க நடுவே தந்து வேறுமலை புனரே பூனில்லாமதோ பொட்டில் போடாத மேகபோ அரக்கதின கிள்ளுக்கிளி அந்த கொள்ளு கொடுத்த மர துள்ளி துளி வருந்த கள்ள அரக்கதின கிள்ளுக்கிளி அந்த கொள்ளு கொடுத்த மர துள்ளி துளி வருந்த பள்ளராதி முனி உள்ளபடி தீர்ந்த பள்ளி அரவணைய கள்ளி எழுந்த ராமனை கண்டார கண்டானே கை மாமுடிவே குந்தானே ராமனை கண்டார கண்டனே